அப்படிங்கும்போது இதை ஒரு அந்த காலத்தில் ரிலீஸ் பண்ணாங்க பெரிய விஷயம் ரொம்ப சட்டில் டாபிக் ரொம்ப சூக்மமான ஒரு இல்லை இந்த டாக்டர் என்ன புரிஞ்சுக்கிறது கூட இன்னும் கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் தான் இதோட இன்னும் நீங்கள் சொன்ன விஷயம் எனக்கு புரியும் ரெண்டு பக்கம் நானாக இருக்கிறது அப்படின்னா இது சாதாரண மனுஷனுக்கு வந்து டோட்டலாக நெகட்டிவாக இருக்கும் நான் நினைக்கிறேன்னா நான் அடிக்கல பார்க்க இதை விட அடிக்கிறார் என் மூலயமா அடிச்சுப்பாங்க அப்போ அவனுக்கு கொடுக்குற ஃப்ரீ வெல் தான் தப்பாக யூஸ் பண்ணிக்கிறாங்கிறது அவன் ஃப்ரீ வெல்லுக்கும் அவன் அந்த இறைவனாக எங்க இருக்காருன்னு தெரியாமல் இருக்கிறது அவர் ஃப்ரீ வெல்ல இறைவன் இல்லை ஃப்ரீ வெல்லுங்கிறது வந்து உனக்கு கொடுத்துருக்கக்கூடிய பாவம் அப்படின்னு மாதிரி இருக்கு பவராக எல்லாத்துக்கும் பாயத்தில் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் சாப்பிட எல்லாத்துலேயும் கரைச்சி அவரே வந்துட்டாரு எல்லா இடங்களும் எந்த நியூஸுமே எந்த செகண்டும் எப்படி இருந்தாலும் எந்த பக்கம் போக முடியாது கடவுளை பார்க்க வைக்கிறேன்னு சொல்லி இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி தான் அடுத்த கொஸ்டின் இதாக வரும் அப்போ நான் ஒரு தப்பு செய்யணும்னா நான் தப்பு செய்யலை தப்பாக இருந்து செய்வது இறைவன் அப்படின்ட்டு போயிடுவாங்க அப்போ எதுக்கு நான் வந்து ஃப்ரீவன் ஒரு கிளாஸ் இருக்கணும் தேவையில்லையா சூக்ஷம் அதை புரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல இழுத்து பிடிக்கணும் அறிவு சிந்திக்கிறது நேர்மை அந்த இடத்துல தான் நேர்மைக்கு செயல் அதில் வந்து இது ஈஸியாக எல்லாரும் போதிக்க கூடாது இந்த ஒரு பக்குவம் இல்லாமல் போதிச்சா இது ரொம்ப தப்பான ஒரு அதாவது தப்பை இன்னும் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் செய்யறதுக்கு ஒரு அதெல்லாம் சில போதனை சில பேர் கேட்கக்கூடாது அதே போல சில ஆசனங்களையும் சில பேர் பண்ணுவாங்க இதெல்லாம் போதனையும் இருக்கு ஆசனம் ரொம்ப சிக்கலான இடம் இது உதாரணம் சிரசாசனம் சிரசாசனம்லாம் எல்லாரும் பண்ணுவாங்க ஒரு அஞ்ஞானி சிரசாசனம் பண்ணோம்னா அஞ்ஞானம் ஸ்ட்ராங் எதை பண்ணாலும் அது ஸ்ட்ராங் பண்ணிக்கும் ஒரு திருடன் சிரசாசனம் பண்ணனா அவன் திருத்தவே முடியாது அவன் வாழ்க்கை கூட திருடன் தான் சட்டம்லாம் ஒரு கொலகார சிரசாசனம் அந்த இது வந்து யாருக்கு கொடுத்தாலும் அது ஸ்ட்ராங் ஆகிடும் கிறுக்கன் கேட்டோம்னா அவன் முழு கிறுக்கன் திருடன் கேட்டோம்னா சிறந்த திருடனாக இருக்கும் அதுதான் எல்லாமே நீ தான் நான் செய்யல அவன் எவ்வளோ தப்பு எதுவுமே இல்லை அவன் மனசளவில் வந்து அவன் கன்ஃபார்ம் பண்ணிக்குவான் திருடுறது தப்பு இல்லை பிரித்து எடுக்கவே முடியாது தப்பு செய்யறது வந்து தவறு இல்லை அதுதான் இறைவனாக தான் வந்து பார்த்துருக்கு நான் ஏன் பண்ணுறோம் இது ஒரு உன்னை இருக்கலாம் ஊருக்கு கூட ஈஸியாக அன்னப்பட்சி மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவங்கள்ட்ட பக்குவம் விவேக புத்தி அப்புறம் சரியை எடுத்துட்டு தவற விடுறதுக்கான சக்தி அதெல்லாம் இருந்து இந்த வெப்பனை கொடுத்தா அவங்க சரியாக போயிடும் அதெல்லாம் இல்லாமலே வெப்பனை கொடுத்தா குழந்தைங்க மாதிரி அவங்க என்ன தெரியும் அதனால தான் குற்றவாளிகள்லாம் நீங்கள் பாருங்கள் நிறைய பெரிய குற்றவாளிகள்லாம் பக்தராக இருக்கும் காரணம் இதுதான் ஏன்னா அவன் செய்த குற்றத்துக்கு சுவாமிகிட்ட போய் பலம் வாங்கிட்டு வரும் அவன் உண்மையிலேயே சுவாமி ஆசீர்வாதம் பண்றாரு கோவிலில் போய் எதுக்காக கேட்டாலும் அவரு கொடுக்குறாரு சந்தன கடத்தில் வீரப்பன் மிகச்சிறந்த பக்தர் அவன் அவ்வளவு நாள் காட்டில் சர்வே பண்ண முடிஞ்சதுன்னா ஒரே காரணம் அவன் பண்ண வழிபாடு வேற ஒன்றும் கிடையாது அவன்கிட்ட என்ன இருந்தது ஒன்றும் கிடையாது ஆனால் அவன் வழிபாட்டில் பெரியான் அவன் பிரார்த்தனை பண்ணான்னா அந்த பிரார்த்தனை கட்டாயம் பலனை கொடுக்கும் வேற வழி கிடையாது அவன்கிட்ட அந்த டெக்னிக் இருந்தது ஞானம் அப்படின்னு சொன்னாங்க நம்முடைய கல்வி இன்றைய கல்வி கல்ச்சுரலாக அந்த கல்வி அப்படிங்கிறதுக்கு நான் சில டைமில் வந்து ஈரப்ப உதாரணம் சொல்லுவேன் அதான் வித்தியாசம் என்ன அப்படின்னா இல்லை ஒரு ஒரு செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு காட் ஒரு நாட்டையோ இல்லை ஒரு குடும்பத்தையோ ஒரு இட ஒரு ப்ராசஸை வந்து செக்யூரிட்டி பண்ணோம்னா நம்ம வந்து அது சரியான பயிற்சி பண்ணுறோம் முறையான டிப்ளமோ படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற டெக்னிக்ஸ்லாம் கற்றுக்கிட்டு அதை அப்ளை பண்ணி பயன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வளர்ச்சிக்கு போகிறோம் இல்லையா எந்த இது டிப்ளமான்னு படிக்காமல் தன்னை காத்துக்கக்கூடிய ஒரு நாலேஜ் செக்யூரிட்டியில் நார்மலாக இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் எப்படி இருக்கணும்னு தெரியுது ஒரு பெரிய அரசாங்கத்தையே தன் பக்கத்தில் வந்து நெருங்க விடாத அளவுக்கு அவனை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ப்ரொட்டக்ஷன் அந்த நாலேஜ் காடுகளை பற்றிய நாலேஜ் காடுகள் இருக்கிற தாவரங்களை பற்றிய நாலேஜ் அந்த செடி கொடிகளினுடைய விஷமங்கள் நல்லது கெட்டது எல்லாமே தெரிஞ்சக்கூடிய நாலேஜ் இதெல்லாம் எப்படி அவனுக்கு தெரிஞ்சது யார் கற்றுக் கொடுத்த எந்த எக்ஸ்டில் போய் படித்தாவே எங்கேயுமே படிக்கலையே ஆனால் இதை படித்த அத்தனை பேர் அவனை பிடிக்க முடியலையே அப்போ ஏதோ ஒரு கல்வி அது ஒரு கல்வி தான் இல்லையா அவன் தப்பான அந்த கல்வி அவனை தவறான தவறாக பயன்படுத்திக்கிட்டு ஆனால் அந்த கடைசியில் அவன் முடிவு தவறாக போயிடுச்சு இருந்தாலும் அப்படி ஒரு கல்வியை ஒரு மனுஷனால் ஏற்க முடிகிறது அப்படின்னா நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் எல்கேஜி யூகேஜி போய் கஷ்டப்பட்டு மேலே வந்து படித்து கடைசிக்கலாம் இது மாதிரி ஆராய்ச்சி பண்ணும்போது அப்போ கல்விங்கிறதுக்கு வந்து யோசிக்கும் அது ஏன் அது அப்போ ஏதோ ஒரு இது இருக்கு கல்வினா என்ன கல்வினா என்னங்கிறத திரும்ப பரிசீலிக்க வேண்டும் கொஷின் பண்ண வேண்டும் விண்டோ சாதனம் தானே நம்ம பையன் யாரையோ ஒரு பையன் விலைக்கு வாங்கினான் ஒரு சாஃப்ட்வேர் ஒரு என்னவோ ஒன்று பண்ண உடனே விலைக்கு வாங்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் இல்லை இது ஆரம்பத்தில் ஹாட் மெயில் ஒன்று ஹாட் மெயில் ஒரு இந்தியன் கண்டுபிடிச்சது தான் சாதாரண ஒரு அப்போ வந்து அது வேற ஒரு கம்பெனி வாங்கினாங்க ஒன் மில்லியன் டாலர் வாங்கினாங்க சாதாரணமாக ஒரு விஷயத்த ஒன் மில்லியன் டாலருக்கு வாங்கினாங்க ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ ஒரு நிறைய விஷயம் நடந்துச்சு அவன் காலேஜ்லேயும் படிக்கலாம் ஒன்றும் படிக்கலாம் அவன் சிந்திக்கிறான் அவன் மூளை பயன்படுத்துறான் கண்டுபிடிக்கிறான் பார்த்தா இப்போ ரீசெண்ட் கூட அமெரிக்கன் நினைக்கிறேன் அமெரிக்கனா இல்லை வேற யாரோ நம்ம இந்தியன் கிடையாது வேற ஒரு நாட்டில் இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த இந்த மொபைலில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அதுக்கு வந்து ஃபேஸ்புக்கு நிறைய டூல்ஸ் டெக்னாலஜி டூல்ஸ் நிறைய இருக்குது ஸோ அதை விட ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு இவன் கண்டுபிடிச்சான் கண்டுபிடிச்சி இவன் ஃப்ரீயாக எல்லாத்துக்கும் கொடுத்தான் ஆனால் சோர்ஸ் கூட மட்டும் வெட்டிருக்கு அதுக்கு நிறைய பேரோட ஃபீட்பேக் கிடைச்சி எனக்கு இப்படி தான் நல்லா இருக்குங்க அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்தான் இப்போது ஃபேஸ்புக் அப்படிங்கிற ஒரு பெரிய கம்பெனி நல்லா ஃபேமஸான கம்பெனி அவரால் அந்த ஃபாஸ்டஸை கொண்டு வர முடியல இவன் சொன்ன அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கொண்டு வர முடியல ஆனால் சாதாரண பையன் ஒரு ஸ்கூல் பாய்ஸ் இதை முடிச்சிடலாம் கடைசியில் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த பையனுக்கு அவ்வளோ அமௌண்ட்டை கொடுத்து வாங்கிட்டாங்க கவர்மெண்ட் அவன் வந்து இன்னும் ஒரு பிரிவு எடுத்தாலும் தேவையான அளவுக்கு சொத்துக்கள் வந்து ஃபேஸ்புக் பண்ண கொடுத்துருக்காங்க ஸ்கூல் பாயோ காலேஜ் பாயோன்னு தெரியல பட் ஒரு நார்மல் ஒரு தான் it's not very big company இந்த இடத்துல அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இன்னும் எஜுகேஷன் ரொம்ப முக்கியமான பொறுப்பு இருக்கிறவங்க ஒரு விஷயம் அரசாங்கத்தினுடைய நோக்கம் எஜுகேஷன் கொடுக்கறதுல it is not primarily the knowledge but the discipline இது எங்கே ப்ரூஃப் கிடைக்கும் இந்த அர்ஜுனன் ஏக்கலைவன் சம்பவத்தில் கிடைக்கும் அர்ஜுனனுக்கு இவர் கஷ்டப்பட்டு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரோ அதெல்லாம் ஒரு ஏக்கலைவனால் தானாக கற்றுக்க முடியுது அது முடியாத அது வேட்கை ஆனால் சம்பிரதாயம் என்ன சொல்லுங்கன்னா அந்த மாதிரி ஒரு கல்வியை ஒரு தானே கற்றுக்க கொண்டார் அப்போ கல்வி கொடுக்கிறவனுடைய நோக்கம் திறமையை கொடுப்பது கிடையாது அந்த திறமைக்கான தகுதியை கொடுக்கிறது தான் மேஜர் ரோல் இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க திறமையை கொடுத்தா கல்வி கொடுத்தாச்சுன்னு நினைச்சுக்கிறாங்க தகுதியை கொடுக்காமல் திறமையை கொடுக்கறதே குற்றவாளித்தனம் அவனே திருடன் அவனே பண்ணக்கூடாது முதல் குற்றவாளி தகுதியை கொடுக்காம திறமையை கொடுத்தவன் முதல் குற்றவாளி அப்படி பார்த்தா இன்னைக்கு இருக்கிற இந்த ப்ரொஃபஸர்ஸ் யூனிவர்சிட்டி அந்த பல்கலைக்கழகத்தினுடைய சான்சலர்ஸ் இவங்கள தான் பிடிச்சி ஜெயிலு போடணும் கல்வி அமைச்சர்லாம் பிடிச்சி ஜெயிலு போடணும் ஏன்னா படித்தவன் குற்றவாளி ஆகிறான் அப்படின்னா இவன் என்ன பண்றான்னா அந்த குற்றம் பண்ணவனை பிடிச்சி ஜெயிலு போடுறான் நம்ம என்ன சொல்றோம்னா பாடம் நடத்தினோட ஜெயிலு போடு அது அவன்கிட்ட தான் தப்பு நம்ம ஏன்னா இந்த பாடம் திட்டமே வந்து முதல்ல தகுதியை கொடுக்கறது இல்லை இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா திறமையை கொடுக்கறது கல்வி நினைச்சுக்கிறாங்க நம்ம கான்செப்ட் அது இல்லையா அது அந்த ஏற்கனவே உள்ள அர்ஜுன சமத்துல முடியும் ஆனா இன்னைக்கு உலகம் இது புரியாம கிரிட்டிசைஸ் பண்ணுது அந்த சமூகத்து மூலமா துரோணாசிரியர் குறைதான் தான் சொல்றாங்க வியாசர் காட்டுறாரு அவர் இதுதான் புரிஞ்சுக்கணும் நேர்மையானவங்க புரிஞ்சுக்க வேண்டியது அப்போ கல்விங்கிறது வந்து திறமையை கொடுக்கறதா அல்லது தகுதியை கொடுக்கறதா திறமையை ஒருவன் தானே அடைய முடியும் அது கொடுக்கணும்னே இல்லை என்ன ஏக்கலை இன்னைக்கு எத்தனையோ பர்சன் கண்டுபிடிச்சிருக்கிறானே எத்தனையோ சாஃப்ட்வேர் வச்சிருக்கிறேன் யாருடைய வாத்தியர் விட பத்து மடங்கு இவன் திறமை செஞ்சாங்க ஏன்னா ராமானுஜன் வந்து வாத்தியர் வேலை கொடுத்தாரு ஏய் இந்த நம்பர்லாம் கூட்டுக்கிடாங்க அவர் கொடுத்தது இந்த பசங்களை கொஞ்சம் நேரம் அமைதியாக எடுத்துருக்கு ஆனா ராமானுஜன் என்ன பண்ணா வேலை கொடுத்த அடுத்த நொடி போய் தீர்வு கொடுத்துட்டான் வாத்தியாருக்கே புரியல எப்படி கண்டுபிடிச்சாரு அடுத்த வேலை கொடுக்குறாரு நீ இந்த சம் கொடு அரை மணி நேரம் உட்கார வைக்கிறது இவன் என்ன வேலை கொடுத்த உடனே கொண்டு போய் தீர கொடுத்துட்டான் இவனை எப்படி உட்கார வைக்கிறதுனே அவங்களுக்கு தெரியல ஏன்னா வாத்தியாருக்கு பெரிய ஆளா இருக்கிறான் இப்ப திறமை இல்லை இடத்துல திறமை இருக்குது அப்ப திறமையை நம்ம தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது திறமை வந்து அது தானா வரக்கூடிய ஒரு விஷயம் தான் அதாவும் வர முடியும் அதே போல நம்மளாலையும் கொடுத்தும் வர வேண்டும் வர வேண்டும் ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு பட் ரெண்டில் ஆனால் அதுவே கல்வின்னு சொன்னாங்க ஆசிரியர் மூலம் கொடுக்கும்போது ஆசிரியருடைய டியூட்டி திறமை தானா ஒருத்தர்கிட்ட வர முடியும்னா கூட அந்த இடத்துல நாம் எஃபர்ட் போட்டு எப்படியாவது அவனுக்கு தகுதியை கொடுத்துருவோம் அங்கதான் ஆச்சாரியனுடைய இது சும்மா திறமை கொடுக்கறதுக்கு எதுக்கு அதுக்கு ஆச்சரியம் தேவையில்லை தகுதி கொடுக்காம திறமையை கொடுத்தா இவரை மாதிரி ஒரு மோசமான ஆள் கிடையாது இவரை மாதிரி ஒரு துருவி கிடையாது Amen.